மதுரை மாவட்டம் வெலிமடை பிரதேச செயலாளர் பிரிவில் அழகிய வனப்பினை கொண்ட மலைகளால் சூழப்பெற்ற கிராமமே லைபன் பிரதேசமாகும் இங்கு நூற்றி பன்னிரண்டு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வாழ்ந்து வருகின்றனர் இவர்களின் பிரதான தொழில் தேயிலை கொழுந்து பறித்தலாகும் இவர்கள் தமக்கான முழுமையான அடிப்படை வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையிலேயே பல சிரமங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது லைபன் கிராமத்து மக்களின் இந்த நிலை தொடர்பாக கண்டறிகிறார் அங்கு சென்ற எமது கிழக்கு ஊடக இல்ல செய்தியாளர் முகமது ஜலீஸ் லைபன் கிராமத்துக்கு செல்லும் பாதை கரடுமுரடாக இருந்ததால் நாங்கள் பயணித்த வாகனத்தினை அங்குள்ள மலையடிவாரத்தில் நிறுத்திவிட்டு பல மைல் தூரம் வேகமாக வீசிய காற்றையும் எதிர்கொண்டவர்களாக மலையேறி லைபன் கிராமத்தினை வந்தடைந்தோம் கடும் காற்றாக இருந்ததாலும் மலையில் ஏறி வந்த களைப்பாலும் தண்ணீர் தாகத்தை போக்கிக் கொள்ள அருகிலிருந்த வீட்டுக்குச் சென்று தண்ணீர் கேட்டு பருகிய போது அங்கிருந்த சரஸ்வதி இங்கு தாம் எவ்வாறு தண்ணீரை பெற்றுக்கொள்கின்றோம் என்பதனை கூறுகின்றார் தண்ணி வசதி இல்லைங்க எங்களுக்கு தண்ணிக்கு கர்மா எங்க பாருங்க இந்த தண்ணியை குடிச்சுங்க குடிக்கணும் குளிக்கணும் தண்ணினால பெரும் பிரச்சனை சண்டையும் வரங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பொம்பளை ஆளுக்கு வந்து தண்ணி தான் தேவை இந்த நாட்டினுடைய தேசிய வருமானத்தை உயர்த்துவதற்காக பல்வேறு சுமைகளை தமது தலையில் சுமந்து பாடுபட்டு உழைத்தாலும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தொழிலாளர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே நிலையிலேயே தாமும் இங்குள்ள தொழிலாளர்களும் வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கும் தொழிலாளியான வயது பெண்மணி தெய்வானம்மா எண்பது வயதுக்கும் உழைச்சி தாங்க சாப்பிட்றேன் ஒரு வசதியும் இல்லை தோட்டத்துலேயும் ஒரு செலவு இல்லைங்க நாங்கள் வேலை செய்கிற இடத்துல எங்களுக்கு ஒரு செலவு இல்லை இந்த காற்று மலையில் நாங்கள் பெரும்பாடு போடுறோங்க இந்த கடைக்கு வரேன்னா இங்கே வரணுங்க ஏதோ ஒன்று ரெண்டு கிடைக்கிற இந்த கடையில் கொண்டாங்க கொடுத்து சாமான் வாங்கணும் எங்களுக்கு சரியான கஷ்டங்க சார் ஒன்றுமே வசதி இல்லை ஒரு சலுவையும் இல்லைங்க இன்னமும் உழைச்சா சாப்பிடலாம் உழைக்காட்டி பேசாமல் இருக்கலாம் இதே போன்று லைபனில் வசிக்கும் செல்லம்மா சமுர்த்தி முத்திரை மூலம் கிடைக்கப்பெறுகின்ற பொருட்களை கொண்டு தமது வாழ்வாதாரத்தை மேற்கொண்டு வருகின்றார் இவ்வாறு பொருட்களை தாம் பெற்றுக்கொள்கின்ற போது எதிர்நோக்கும் இன்னல்கள் பற்றி தெரிவிக்கையில் கூப்பன் எடுத்துக்கிட்டு மேட்டை வரைக்கும் போனோம் அதுக்கு அங்கிட்டு போகிறதுக்கு ஏறல அங்கே போய் பஸ் கிடைக்காட்டி நாங்கள் எந்த வாகனத்தில் போகிறது அதனால நாங்கள் வந்துட்டோம் இந்த மாதம் பூரா போவாட்டி அந்த சாமானை இல்லை வெட்டிக்கிறாங்க செல்லம்மாவை போன்று இந்த கிராமத்தில் வாழும் மக்கள் போக்குவரத்து வசதிகள் இல்லாமையினால் சுகாதார தேவைகளை பெற்றுக்கொள்வதில் தாம் முகங்கொடுக்கும் அசௌகரியங்கள் தொடர்பாக தெரிவிக்கும் ஜே லட்சுமி மற்றும் மருதாய் ஆஸ்பத்திரி கட்டினாங்க அந்த ஆஸ்பத்திரி அப்படியே கிடக்கு பிள்ளைகள தூக்கிட்டு போறாங்க எங்க தெரியுமா அந்த மேல அந்த கொத்தமல்லிக்கு தூக்கிட்டு போறாங்க அந்த காத்துலயும் அதுல இதுலயும் இது இன்டர்நியூஸ் கிழக்கு ஊடக இல்லத்தின் ஓர் தயாரிப்பு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் எம் எஸ் எம் சரோக்